ஈரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் ஊன்கள் தப ஐன்கள் மற்றும் கியாமத்துடைய வருவரைக்கும் ஹசரத் முகமது முஸ்தபா சல்லாஹு அலேஹி வசல்லம் அவருடைய வாழ்க்கை எடுத்து நடக்கக்கூடிய உண்மையான மீன்கள் முத்தகீன்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக அல்லாஹுடைய அன்பான அழைப்பை ஏற்று அவனுடைய இல்லமாம் பள்ளியிலே காப்பு அணியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய அன்பு நல்லடியார்களே வாலிபர்களே சகோதரர்களே வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் குறிப்பாக தனிமையிலும் அல்லாஹு பயந்து அஞ்சி வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தகுவாவை கொண்டு வசிய செய்கின்றேன் அல்லாஹுஸ் மகானுவத்தாலா நம் அனைவரையும் முத்தகீன்களாக ஆக்கி வைப்பானாக நாளை கியாமத்துடைய நாளையில் சோனபதியிலே வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் அனைவரும் புனித தீனுல் இஸ்லாத்தை எம்முடைய மார்க்கமாக ஏற்றிருக்கின்றோம் அல்ஹம்துல்லா பரிசுத்துல் குர்ஆனிலே சுரத் ஆல இம்ரானிலே அல்லாஹ் சொல்கின்றான் இன்ன தீன ஐந்து அல்லாஹில் இஸ்லாம் நிச்சயமாக அல்லாஹிடத்திலே இருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் என்பதாக அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கின்றான் எனவே கண்ணியமானவர்களே இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீம் என்ற கூடிய மனிதன் எப்பொழுதும் சமாதானத்தையும் சமத்துவத்தையும் ஐக்கியத்தை விரும்பக்கூடிய ஒரு மனிதன் இஸ்லாம் எப்பொழுதும் சமாதானத்தை போதிக்கின்றது இஸ்லாம் மாற்று சகோதரர்களுடைய ஏனைய சகோதரர்களுக்கு நலவு செய்ய வேண்டும் ஏனைய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அயலர்களை நேசிக்க வேண்டும் பெற்றோருக்கு பயனுடைய செய்ய வேண்டும் நண்பர்களை கவனிக்க வேண்டும் என்று பிறர் நலம் பேணும் மார்க்கங்களில் இஸ்லாம் முதன்மையானதாகும் எனவே எனவேதான் அல்லாஹ் சுபஹானா இஸ்லாத்துடைய அனைத்து அமால்களையும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடன் சகோதரனாக சமத்துவமாக ஐக்கியமாக வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய நுட்பங்களை வைத்து எனக்கு கடமையாக்கி இருக்கின்றான் கண்ணியமானவர்களே நாம் தொழுகையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஊரவர்கள் ஒவ்வொரு நாளும் ஐந்து தடவைகள் ஒரே சஃபிலே வந்து ஒரு இமாமை பின்பற்றி ஏனையவர்கள் மூமாக நின்று தொழுது தன்னுடைய சமாதானத்தை ஐக்கியத்தை அங்கே போதிக்கின்றார்கள் வாரத்துக்கு ஒரு முறை ஜுமா என்று நாம் அனைவரும் ஒன்று சேர்கின்றோம் வருடத்துக்கு இரண்டு முறை பெருநாளை நாம் அனைவரும் ஒன்று சேர்கின்றோம் ஏன் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய ஒற்றுமையை நம்முடைய ஐக்கியத்தை நாம் அங்கே பலப்படுத்துகின்றோம் அதே போல் கண்ணியமானவர்களே உலகத்தில் வாழக்கூடிய பணக்காரர்கள் ஏழைகளுடைய கண்ணீர்களை துடைக்க வேண்டும் ஏழைகள் பட்டியலிலே வாடக்கூடாது என்பதற்காக வேண்டி பணக்காரர்கள் தம்முடைய வருமானத்தை தம்முடைய செல்வங்களை கணக்கெடுத்து வருடத்திற்கு ஒரு முறை ஜக்காத்தை அல்லாஹ் கடமையாக்கி அங்கும் ஏழைகளுடைய வய வயிற்று பசியை நீக்குவதற்காக வேண்டி அங்கே ஜக்காத் கடமையாக்கப்பட்டுள்ளது யாருக்கெல்லாம் உடல் பலமும் பணபலமும் இருக்கின்றதோ அவர்கள் புனித மத்தமா நகருக்கு சென்று இஹ்ராமுடைய ஆடை அணிந்து குறித்த அந்த மாதத்திலே ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் ஒரு கடமையை வைத்திருக்கின்றது கண்ணியமானவர்களே ஹஜ்ஜிக்கு செல்லும் பொழுது பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பட்டம் பதவியிலே எந்த ஒரு அறிவு ஆற்றலே இருந்தாலும் வெள்ளை ஆடை எஹ்ராமுடைய ஆடை அணிந்து அந்த குறித்த பூமிக்கு சென்று அரசன் பட்டம் பதவி என்ற வேறுபாடு இல்லாமல் அங்கே போய்த்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவது இஸ்லாம் சமாதானத்தையும் சமத்துவத்தையும் போல்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாகும் எனவே கண்ணியமா நண்பர்களே சகோதரர்களே ஒரு முஸ்லிம் தன்னுடைய பிற சகோதரனுடன் தன்னுடைய பிற முஸ்லிமுடன் ஒற்றுமையை பலப்படுத்துவதற்காக வேண்டி இஸ்லாம் பலவாறான இபாதத்துக்களை பலவாறான அமல்களை தொந்தி சொல்லி தந்திருக்கின்றது அதிலும் மிக முக்கியமானது நம்முடைய உடலால் நம்முடைய பணத்தால் எந்த ஒரு செலவீனமும் இல்லாமல் இலேசாக செய்யக்கூடிய இபாதத்தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து சலாம் சொல்லக்கூடிய இபாதத் கண்ணியமானவர்களே இன்றைய இன்று நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்களில் சலாம் சொல்லக்கூடிய அந்த பழக்கம் நம்மிடமிருந்து வெகுவாக குறைந்து கொண்டே செல்கின்றது ஆனால் அல் குரானும் ஹதீஸும் சலாம் சொல்லக்கூடிய மனிதருக்கு சிறப்பு சலாம் சொல்ல ஏற்பட நலவுகளை பற்றி ஏராளமாக பேசி இருக்கின்றது எனவேதான் அல்லாஹ் அவனுடைய தொன்னூற்றி ஒன்பது பேர்களில் சலாம் என்ற பெயரை தனக்கு வைத்திருக்கின்றான் அல்லாஹ் தனக்கு ஜப்பார் தனக்கு கஹார் தமக்கு எப்படி அப்படியான பெயர்களை வைத்துள்ளானோ அதே போல் சலாம் என்ற பெயரையும் அவனுடைய பெயராக அல்லாஹ் வைத்திருக்கின்றான் எனவே கண்ணியமானவர்களே நாளை துயாமத்துடைய நாளையில் சுவனவாசிகள் சலாம் சொல்லித்தான் சுவர்க்கத்துக்கு அழைக்கப்படுவார்கள் சுரத் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சுரத்து ஜுமருடைய கடைசி பகுதியிலே அல்லாஹ் பேசுகின்றான் وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين உலகத்தில் யாரெல்லாம் அல்லாஹை பயந்து அஞ்சு உலகத்தில் வாழ்ந்தார்களோ நாளை கியாமத்துடைய நாளையில் கூட்டம் கூட்டமாக அழைத்து கொண்டு வரப்படுவார்கள் அவளை பார்த்து மலக்குமார் சொல்வார்கள் சலாமுன் அலைக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாவதாக திபுத்தும் நீங்கள் நல்லவர்களாக உலகத்திலே வாழ்ந்தீர்கள் பதுகுலூஹா காலிதீன் நீங்கள் நுழையக்கூடிய சூனத்திலே நிரந்தரமாக இருங்கள் என்பதாக மலக்குமார்கள் சொல்வார்கள் அதே போல் கண்ணியமானவர்களே பிரிதர் ஆயத்திலே அல்லாஹ் சொல்கின்றான் சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும் நீங்க உலகத்தில் வாழக்கூடிய காலங்களிலே பலவாறான கஷ்டங்களை எதிர்நோக்கினீர்கள் சிரமத்திலே வாழ்ந்தீர்கள் எனவே உங்கள் மீது சலாம் சாந்தி உண்டாவதாக என்பதாக பரிசுத்த குரானிலே பேசுகின்றான் இன்னொரு அல்லாஹ் சொல்கின்றான் தஹியத்துஹும் யௌம யல்கௌனஹு சலாம் நாளை அடியார்களை அல்லாஹ் சந்திக்கும் பொழுது அல்லாஹ் அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை சலாம் என்ற வார்த்தை என்பதாக பரிசுத்த குர்ஆன் பேசுகின்றது கண்ணியமானவர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து சொல்கின்றான் வைதா ஜாஅகல் லதீன யுமினூன பிஆயாத்தினா فقل سلام عليكم كتب على نفسه الرحمة அல்லாஹ் சொல்கின்றான் நம்முடைய வசனங்களை செய்வதற்காக வேண்டி சஹாபாக்கள் நபியுடைய மஜிமாவுக்கு வரும் பொழுது அல் குர்ஆனை செய்தாய்ப்பதற்காக வேண்டி வந்தால் நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் பகுல் சலாமுன் அலைக்கும் அந்த மனிதர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்பதாக பரிசுத்த குரான் அதெல்லாம் சொல்கின்றான் எனவே தான் அல்லாஹ் குஸ்பஹான முதலாவது அவனுடைய பெயர்களில் சலாம் என்ற ஒரு பெயரை வைத்திருக்கின்றான் இரண்டாவதாக அல்லாஹ் குஸ்பஹான உலகத்தில் அல்லமல் செய்யக்கூடிய மனிதருக்கு வைத்திருக்கக்கூடிய சுவர்க்கங்களில் ஒரு சுவர்க்கத்துக்கு சலாம் என்ற பெயரை வைத்திருக்கின்றான் அல்லாஹ் இலா சலாம் அங்கே சலாம் என்ற பெயரை அல்லாஹ் அந்த சுவர்க்கத்துக்கு வைத்திருக்கின்றான் எனவே கண்ணியமானவர்களே அல்லாஹு நபிமார்களை பார்த்து குவான் சலாம் சொல்கின்றான் சலாம் ஹாரூன் சலாம் இருவரும் சலாம் உண்டாவதாக அலா அலைஹி சலாம் என்று கூறிவிட்டு அல்லாஹு சுபஹானுவத்தாலா ஹதரத் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பரிசுத்த குர்ஆனிலே அல்லாஹ் நபிக்கு அறிவிக்கும் பொழுது அங்கேயும் அல்லாஹ் சலாத்தை ஞாபகம் ஊட்டுகின்றான் هل أتاك حديث ضيف إبراهيم المكرمين அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான் நபியே கண்ணியமார்க்கப்பட்ட கௌரவத்துக்குரியராகிய இப்ராஹிமுடைய செய்தி உமக்கு வந்ததா சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் إذ دخلوا عليه فقالوا سلاما قال سلام قوم منكرون மலக்குமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் நுழையும் பொழுது சலாம் சொன்னார்கள் நபி இப்ராஹிம் அலஹிஸ்லாத் வசலாம் அவர்களும் யார் என்று அறியாமல் பதில் சொல்லி அந்த மக்களை அழைத்தார் என்று அல்லாஹ் தாலா நபி இப்ராஹிம் அலஹிஸ்லாத் வசலாம் அவருடைய சம்பவத்தை பிரஸ்தாபிக்கும் பொழுது அங்கேயும் அல்லாஹ் சலாத்தை நினைவூட்டுகின்றான் அன்று ஆதம் அலஹிஸ்லாத் வசலாம் அவர்கள் சோனவதியிலே படைக்கப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹப்பு சுபஹானஹுவத்தாலா மலக்குமாருக்கு சொன்னான் நீங்கள் பெய்த ஆதம் அலஹி சலாத்து வசலாம் அந்த மனிதருக்கு சலாம் சொல்லுங்கள் என்பதாக சொன்னான் கண்ணியமானவர்களே விசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொன்னதாக அபு ஹுரைரா அல்லா அறிவிக்கின்றார்கள் எனவே வாழ்க்கையை நாம் செய்யக்கூடிய விவாதத்துகளை மெழுகூட்டுவதற்காக வேண்டி எமக்கு மத்தியிலே சமாதானம் சமத்துவம் ஐக்கியம் உருவாகுவதற்காக வேண்டி அல்லாஹ் சலாம் சொல்லக்கூடிய இபாதத்தை சொல்லி தந்திருக்கின்றான் எனவே எந்த மனிதர்கள் வாழ்க்கையிலே அதிகமாக சலாம் சொல்வார்களோ பிற மனிதரை பார்த்து அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி சலாம் சொல்வார்களோ அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் ஹக்குஸ் பஹானுஹு வதஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் மூலமாக எட்டு விதமான நன்மைகளை அல்லாஹ் சொல்கின்றான் கண்ணியமானவர்களே சில ஹதீஸ்களை உங்களுக்கு முன்னால் நினைவூட்டினால் அந்த எட்டு விதமா நன்மைகளும் உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கின்றேன் முதலாவது ஹதீஸிலே அபு ஹுரேரா ரபி அறிவிக்கின்றார்கள் இமா முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலி ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலேஹி வசல்லம் சொன்னார்கள் லா தத்குலுல் ஜன்னத ஹத்தா துமினு நீங்கள் உண்மையான பூர்த்தியான முஃமினாகும் வரைக்கும் சோனத்திலே நுழைய முடியாது வலா துக்மினு சஹாபு உங்களுக்கு மத்தியிலே சமாதானம் உங்களுக்கு மத்தியில ஐக்கியம் உங்களுக்கு மத்தியில அகப்பிணைப்பு ஏற்படும் வரைக்கும் உங்களுடைய ஈமான் பூர்த்தியாக மாட்டாது என்ற இரண்டு விடயங்களையும் கூறிவிட்டு நபி உல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள் அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் இதா ஃபஅல்துமூஹு தஹாபபதும் உங்களுக்கு மத்தியிலே சமாதானம் உங்களுக்கு மத்தியிலே சமத்துவம் சகோதரத்துவம் உருவாக வேண்டுமா அப்படி உங்களுக்கு உருவாக வேண்டும் என்று சொன்னால் அப்ஷு சலாம் பைனக்கும் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் அதிகமாக சலாம் சொல்லுங்கள் சலாத்தை பரப்புங்கள் என்பதாக நபி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள் அப்துல்லா பின் சலாம் ரபியல்லா ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் நாம் திருமீதி ரஹமத்துல்லாஹி ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் சொன்னார்கள் யா ஐயோஹன்னாஸ் ஏ மனிதர்களே அப்ஷு சலாம் நீங்கள் அதிகமாக சலாம் சொல்லுங்கள் சலாத்தை பரப்புங்கள் நீங்கள் அதிகமாக விருந்து பிரசாரம் செய்யுங்கள் வசிலுல் அர்ஹாம் இடபந்தங்கள் உறவினர்களை சேர்ந்து நடவுங்கள் வசல் உன்னாசனியாம் மக்கள் தூங்கி கொண்டிருக்கும் நேரத்திலே நீங்கள் இருந்து இரா தொழுகை தஹாஜு தொழுங்கள் ததுகுருள் நீங்கள் எந்த ஒரு கேள்வி இல்லாமல் சலாமாக சாந்தியாக சூழ்நிலை நுழையலாம் என்பதாக நபி உல்லாய் சொல்லல்லாலும் சொன்னார்கள் எனவே கண்ணியமானவர்களே மேற்கூறப்பட்ட இரண்டு ஹதீஸ்களை நாங்கள் யோசிப்போமாக இருந்து சொன்னால் ஏற்கனவே சொல்லப்பட்ட எட்டு சிறப்புகளில் நான்கு சிறப்புகள் இந்த ஹதீஸ்களில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது முதலாவதாக ஒரு மனிதர் அதிகமாக சலாம் சொன்னால் அந்த மனிதர் எந்த மனிதருக்கு சலாம் சொல்லுவாரோ இரண்டு மனிதருக்கு மத்தியிலே ஒற்றுமை உருவாகும் இரண்டாவதாக அந்த மனிதர்களுக்கு மத்தியில் ஏதாவது கோபதாபங்கள் விரோதங்கள் குரோதங்கள் இருந்தால் அவைகள் இல்லாமல் போகும் மூன்றாவதாக அந்த மனிதனுடைய ஈமான் பூர்த்தியாவதற்கு சலாம் சொல்லக்கூடிய இபாதத் காரணமாக அமையும் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த சலாம் சொல்லக்கூடிய பழக்கத்தின் மூலமாக அந்த மனிதர் சோனவாசியாக மாறுவார் என்பதாக விசல்லாஹும் அழகி வசூல் இரண்டு ஹதீஸ்களையும் சொன்னார்கள் ஐந்தாவதாக நபி சொல்லாஹு அலேஹி வசலம் சொன்னதாக ஹானி பின் யசீத் ரபியுல்லாம் ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் இமாம் சபரான் ரஹமத்துல்லா ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள் விசல்லாஹு அலிஹி வசல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து சொன்னார் யார் அல்லாஹ் எனக்கு ஒரு இபாதத்தை கற்றுத்தாருங்கள் அந்த எப்படி எப்படின்னு சொன்னால் அந்த இபாதத்தை நான் அதிகமாக செய்தால் என்னை சோனத்தில் நாம் இபாதத் நுழை வைக்க வேண்டும் நான் சோனவாசியாக மாற வேண்டும் நாளைய சுயாமத்துடைய நாளையில் மனிதர்கள் அல்லோல கல்லூடப்படக்கூடிய நேரத்திலே நான் சோனவாசியாக மாற வேண்டும் என்று அந்த மனிதர் கூறிய நேரத்திலே உல்லாஹி சொல்லாஹும் அலேஹி வசல்லம் சொன்னார்கள் உங்களுக்கு நான் மகப்பிரத்தை வாஜிபாக்கக்கூடிய நீங்க வந்து விபாதத்தை செய்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய விபாதத்தை சொல்லி தருகின்றேன் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் நீங்கள் சோனவாசியாக மாறுவீர்கள் என்று சொல்லிவிட்டு நபி சொல்லாஹு அலி வசனம் சொன்னார்கள் பதிலு சலாம் நீ அதிகமாக சலாம் சொல்லுங்க என்பதாக அந்த சஹாபிக்கு நபி சொல்லாம் படித்து கொடுத்தார்கள் ஒரு மனிதர் வாழ்க்கையிலே அதிகமாக சலாம் சொன்னால் அந்த மனிதர் அந்த மனிதருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற ஐந்தாவது சிறப்பை நபி சொல்லாஹும் அலி ஹதீஸ்லே சொன்னார்கள் ஆறாவதாக நானும் நீங்களும் இன்று கவலைப்படக்கூடிய யோசிக்கக்கூடிய விடயம்தான் இரா பகலாக உழைத்தாலும் எம்முடைய வருமானத்திலே பறக்கத் கிடையாது இரா பகலாக உழைத்து விட்டு வீட்டுக்கு சென்றால் அங்கே நிம்மதி கிடையாது ஏதோ மாதத்திலே முப்பது முப்பத்தி நாலு முளைக்கின்றோம் ஒவ்வொரு நாட்களும் இருபத்தி நாலு மனுஷன் முளைக்கின்றோம் ஆனால் மாதாந்த வருமானம் போதாது என்று நானும் அதிகமாக சிந்திக்கின்றோம் இன்று உலகத்திலே வருமானம் போதாது என்பதற்காக வேண்டி எத்தனையோ பேர் தற்கொலை செய்யக்கூடிய வரலாறும் இருக்கின்றன எனவே கண்ணியமானவர்களே எம்முடைய வருமானம் குறைவாக இருந்தாலும் எம்முடைய வாழ்க்கையிலே பறக்கத்து ஏற்பட வேண்டுமா எம்முடைய வீட்டிலே சந்தோஷம் ஏற்பட வேண்டுமா நிம்மதி ஏற்பட வேண்டுமா அதற்காக வேண்டி நபி உல்லாஹி சொல்லாஹும் அலி வசனம் சொல்லி தந்தார்கள் அனஸ் ரவி ஹதீசை ஹதீஸை செய்கின்றார்கள் நாம் திருமீதி ரஹமத்துல்லாஹி ஹதீசை பதிவு செய்திருக்கின்றார்கள் நபி சொல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் அனஸ் ரவி அல்லாஹ் பார்த்து சொன்னார்கள் யா புனைய என்னுடைய அருமை மகனே ஏன் அனஸ் எல்லாம் பார்த்து நபி அவர் அருமை மகன் சொன்னார் என்றால் அனஸ் அல்லாஹன் அவர்கள் விசல்லாஹு அலேஹி வசல்லம் அவருடைய செதுமத்திலே பணிவிடையிலே பத்து வருடங்களை கழித்தவர்கள் அந்த வகையிலே அந்த கதிம செய்யக்கூடிய பணிவிடை செய்யக்கூடிய இந்த கருணையின் காரணமாக யா புனைய என்னுடைய அருமை மகனே என்று அன்பாக அழைத்து சொன்னார்கள் இதா தகல் தலா அஹ்லிக்க நீங்க உங்களோட குடும்பத்தின் பக்கம் உங்களோட வீட்டிற்கு நுழைந்தால் வசல்லிம் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் ஒரு இபாதத்தை கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் சலாம் சொல்லுங்க சொல்லிவிட்டு அதனுடைய பெனிஃபிட் லாபத்தையும் சொல்லி கொடுத்தார்கள் என்ன நீங்கள் சலாம் சொன்னால் எப்பன் பரக்கத்தன் அழைக்க வாழா அகலி அஹ்லி உங்களுக்கு நான் சலாம் சொல்வதன் மூலமாக உங்களுக்கு பறக்கத் கிடைக்கும் அதே போல் உங்களுடைய வீட்டிலே பறக்கத் உங்களுடைய வீட்டர்களுக்கு பரக்கத் ஏற்படும் என்பதாக உல்லாஹி சொல்லாஹு அலேஹி வசலம் சொல்கின்றார்கள் எனவே கண்ணியமானவர்களே ஒரு சாதாரண இபாதத் இரண்டு மூணு வார்த்தைகள் கஷ்டப்படாமல் நாவுக்கு நோகாமல் வீட்டிற்கு நுழையும் போது சலாம் சொல்லிட்டு நுழைந்தால் எம்முடைய வாழ்க்கையில் எம்முடைய வியாபாரத்திலே எம்முடைய வீட்டிலே பரக்கத் ஏற்படுவதற்கு அந்த சாதாரண இபாத் காரணமாக அமையும் நம்முடைய இன்றைய நடைமுறை சிந்தித்து பார்ப்போம் வீட்டிற்கு நுழையும் போது சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் எனக்கு இருக்கின்றதா சிலர் என்ன செய்வார்கள் வீட்டிற்கு ஏதாவது சத்தம் கேட்டால் குழந்தையுடைய பெயரை அழைத்துக் கொண்டே வீட்டிற்குள் நுழைவோம் இன்னும் சிலர் என்ன செய்வார்கள் தொலைபேசியை காதலை வைத்து பேசிக்கொண்டே வீட்டிற்குள் நுழைவோம் அப்படியான எந்த ஒரு விதயங்களும் செய்யாமல் இதற்கு பிறகு நாம் வீட்டிற்கு நுழையும் பொழுது சலாம் சொல்லி கொண்டுதான் நுழைவோம் என்ற உறுதி அந்நியத்தை வைத்துக் கொள்வோம் கண்ணியமானவர்களே ஏழாவதாக நபிவுல்லாஹி சொல்லாஹு அலைவசம் சொன்னார்கள் அந்த ஹஜீத்தையும் அனஸ் ரவி அல்லாம் அறிவிக்கின்றார்கள் இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் போன்றவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தம்முடைய அந்தஸ்தை விட தம்முடைய வயதை விட குறைந்தவர்களை கண்டால் அதிகமாக சலாம் சொல்வார்கள் இமாம் நாவி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் தம்முடைய கிதாபில் இந்த ஹதீஸை தவாதும் பணிவுடைய பாடத்துக்கு கீழாக பதிவு செய்திருக்கின்றார்கள் ஏன் காரணம் அந்த ஹதீசு கீழால் சொல்கின்றார்கள் எந்த மனிதர் தம்முடைய அந்தஸ்தை விட தம்முடைய வயதை விட தம்முடைய செல்வத்தை விட குறைந்த மனிதர்களுக்கு தன்னுடைய பார்வையில் தாழ்ந்த மனிதர்களுக்கு சலாம் சொல்வார்களோ அல்லாஹு சுபஹானுகோத்தாலா அந்த மனிதரை பணி உள்ளவனாக பெருமையை விட்டும் பாதுகாத்தவனாக ஆக்குவான் என்பார் சொல்லியிருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே எவ்வளவுதான் தொழுதாலும் ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ் செய்தாலும் உம்ராவுக்கு மேல் ஒன்றா செய்தாலும் உள்ளத்திலே ஏற்படக்கூடிய பெருமையை விட்டும் கலர்வது மிகவும் கஷ்டம் உடம்பினால் செய்யக்கூடிய பாவங்களை விட உள்ளத்தினால் செய்யக்கூடிய பாவங்கள் மிகவும் பயங்கரமானது அதிலும் பெருமை என்பது லேசாக வந்துவிடும் ஒருவேளை செய்து விட்டால் நான் செய்தேன் என்னால் தான் நடந்தது நான் இல்லாவிட்டால் அந்த வேலையை செய்ய முடியாது என்ற அகந்தை உல உள்ளத்தில் ஏற்படுவது சகஜமா இருக்கின்றது எனவே கண்ணியமானவர்களே பெருமை என்பது மிகவும் பயங்கரமான ஒரு நோய் மிகவும் பயங்கரமான ஒரு பாவம் அந்த பாவத்தை விட்டு நானும் நீங்களும் பாதுகாப்பு தேடுவதாக இருந்தால் நாங்கள் அதிகமாக சலாம் சொல்லக்கூடிய பழக்கமுள்ளதாக மாற வேண்டும் இன்னொரு ஹதீஸிலே அபு உமா மாரதி அறிவிக்கின்றார்கள் நாம் அபு தாவுத் இமாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலேஹிமா போன்றோர் ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள் நபியுல்லாஹி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் சொன்னார்கள் அல்பாதி பிஸ்ஸலாம் பரீஉம் மினல் கிபர் யார் சலாம் சொல்லக்கூடிய பழக்கத்தை முதலாக செய்வாரோ சலாத்தை கொண்டு தம்முடைய பேச்சை யார் ஆரம்பிப்பாரோ அந்த மனிதரை அல்லாஹ் சுபஹானஹோ தாலா பெருமையை விட்டும் பாதுகாப்பான் என்பதாக நபிவுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் சொன்னார்கள் எனவே கண்ணியமானவர்களே அதிகமாக சலாம் சொல்லுவோம் பணி உள்ளவர்களாக மாறுவோம் பெருமையை விட்டும் அல்லாஹ் என்னை உங்களையும் பாதுகாப்பானாக அதே போல் நபி சொல்லாஹும் அலேஹி வசல் எட்டாவதாக சொன்னார்கள் ஒரு மனிதர் அதிகமாக சலாம் சொன்னால் எட்டாவதாக கொடுக்கக்கூடிய அந்தஸ்து அந்த மனிதருக்கு அந்த ஹதீஸையும் உமாமா ரவியெல்லாம் அறிவிக்கின்றார்கள் சொன்னதாக பதிவு செய்திருக்கின்றார்கள் சொன்னார்கள் கண்ணியமானவர்களே உலகத்திலே சாதாரணமாக ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளன் ஒரு அமைச்சர் ஒரு அரசன் ஊரில் தலைவர் வரும் பொழுது நாம் யோசிப்போம் இந்த தலைவர் இந்த ஆட்சியாளர் இந்த அரசன் என்னைத்தான் இந்த மனிதர் சிறந்தவன் சொல்ல வேண்டும் சாதாரண அரசியல் மேடைகளில் ஒரு அமைச்சர் பேசும் பொழுது ஒருவருடைய பெயரை சொல்லி இந்த மனிதர் தான் எனக்கு உதவி செய்தார்னு சொன்னால் அந்த மனிதனை கௌரவப்படுத்தக்கூடிய நாளை ஒரு நாள் அந்த அமைச்சரை சந்திப்பதற்கு அந்த மனிதன் மூலமாக அணுகக்கூடிய முறையுமே உலகத்தில் இருக்கின்றது கண்ணியமானவர்கள் ஹதீசிலே நம் சொல்லலாம் சொன்னார்கள் அல்லாவிடத்தில் மிகவும் சிறந்தவர் யார்னு சொன்னா மனிதர்களில் அல்லாஹுக்கு மிகவும் அல்லாவிடத்தில் மிகவும் சிறந்தவர் யார்னு சொன்னா இன்ன யார் தம்முடைய பேச்சை சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பாரோ அந்த மனிதர் அல்லாஹுடத்தில் மிகவும் சிறந்தர் என்பதாக நபியுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்ல சொன்னார்கள் எனவே கண்ணியமானவர்களே சொல்லப்பட்ட ஹதீஸ்களில் ஒரு மனிதர் அதிகமாக சலாம் சொன்னால் அந்த மனிதருக்கு எட்டு விதமான பாக்கியங்கள் கிடைக்கும் என நினைவூட்டப்பட்டது முதலாவதாக அந்த மனிதர் ஒற்றுமை உள்ள மனிதராக மாறுவார் இரண்டாவது மனிதருடைய ஈமான் பூர்த்தியாகும் மூன்றாவதாக அந்த மனிதருடைய மனதில் உள்ள விரோதங்கள் குரோதங்கள் கோபதாபங்கள் அனைத்தும் இல்லாமல் போகும் நான்காவதாக அந்த மனிதர் சுவனவாசியாக மாறுவார் ஐந்தாவது அந்த மனிதருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் ஆறாவது அந்த மனிதருடைய வியாபாரத்திலே வீட்டிலே குடும்பத்திலே பறக்கத்து ஏற்படும் ஏழாவதாக அந்த மனிதன் பெருமையை விட்டும் பாதுகாத்து ஒரு பணி உள்ள மனிதனா உலகத்திலே வாழ்வான் கடைசியாக அந்த மனிதன் அல்லாவிடத்தில் ஒரு சிறந்த மனிதனாக கண்ணியமான மனிதன் உலகத்திலே வலம் வருவான் என்ற வெற்றியுடைய நினைவூட்டப்பட்டது கண்ணியமானவர்களே இவைகள் சலாம் சொல்லக்கூடிய நாள் ஏற்படக்கூடிய நன்மைகள் ஆனால் தன் சலாம் சொல்லுக்கு வெக்கம் சலாம் சொல்லு கூச்சம் அதிகம் சலாம் சொல்லவில்லையோ அந்த மனிதரை பற்றியும் ஹதீஸ்களே கூறப்பட்டுள்ளது அபுஹுரே ரதியெல்லாம் அறிவிக்கின்றார்கள் இமாம் தபரான் ரஹமத்துல்லா ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அஜஸன் நாஸி மன் அஜஸ ஃபி துஆ மனிதர்களே மிகவும் பலகீனமானவன் யார்னு சொன்னா நாம அத்தனை பலகீனம் பார்க்கறேன்டா அந்த மனிதனுடைய வருமானத்துல குறைபாடு இருந்தா அவன் பலகீனமானவன் அந்த மனிதன் உடல் உறுப்புகள்ல ஏதாவது குறைபாடு இருந்தால் அந்த மனிதன் பலகீனமானவன் ஒரு வேலையை திறம்பட செய்ய முடியாது என்று சொன்னால் அந்த மனிதன் பலகீனமானவன் ஆனால் நபி சொல்லலாம் சொன்னார்கள் இன்னமன் மனிதர்கள் மிகவும் பலகீனமானவன் இயலாதவன் என்று சொன்னா தன்னுடைய தேவைய தன்னுடைய கஷ்டத்தை தன்னுடைய கடன் தொல்லைய நோய அல்லாடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாத மனிதன் தான் மிகவும் பலஹீனமான என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் தொடர் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் வ அத்கலுன் நாஸி மன் பகில பிஸ்ஸலாம் மனிதருமே நப்பித்தனம் பிடித்தவன் உலோபி யார்னு சொன்னான் யாரு சலாம் சொல்லலையோ அவன் மிகவும் அவன் தான் உலோபி என்பதாக நபியுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்ல சொன்னார்கள் கண்ணியமா நண்பர்களே சகோதரர்களே சஹாபாக்களுடைய காலத்திலே நபிசல்லாஹு அலேஹி வசனருடைய சுண்ணத்துக்களை பின்பற்றுவதில் அப்துல்லா உமர் ரதி அல்லான் மிகவும் பிரபல்யமானவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் நபிசல்லாஹு அலேஹி வசன அவர்களை காலத்திலே கேட்டு ஹதீஸ்களை வைத்து உபயகுண காம் ரவி அல்லாஹும் அஹமத்துல்லாஹி அலி அவர்கள் அழைத்து கொண்டு அதிகமாக கடை வீதிக்கு செல்வார்கள் காலையில் கடை வீதிக்கு செல்வார்கள் மாலையிலும் செல்வார்கள் குரோண்டில் சென்று கொண்டிருக்கும் பொழுது சுஃபைல் இப்னு உபை இப்னு கஅப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கின்றார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு பார்த்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடைக்கு செல்கின்றீர்கள் காலையிலும் செல்கின்றீர்கள் மாலையிலும் செல்கின்றீர்கள் எந்த ஒரு பொருளை வாங்குவதும் கிடையாது விற்பதும் கிடையாது எந்த ஒரு வியாபார பேச்சுவார்த்தைகளை பேசுவதும் கிடையாது ஏன் நீங்கள் கடை வீதிக்கு செல்ல வேண்டும் இந்த ஹதீஸை மாலிக் ரஹமத்துல்லா அலை அவர்கள் மோத்தான கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கின்றார்கள் இந்த கேள்வியை கேட்ட இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கின்றார்கள் நான் படை வீதிக்கு செல்றது பஜாருக்கு செல்றது எந்த ஒரு சாமான வாங்குறதுக்கும் இல்ல விற்கிறதுக்கும் இல்ல எந்த ஒரு வியாபார பேச்சுவார்த்தையிலும் பேசுவதற்கல்ல மாறாக நான் கடை வீதிக்கு செல்வது கடை வீதியிலே பஜாரிலே அதிகமான மனிதர்கள் இருப்பார்கள் வாடிக்கையாளர்கள் வியாபாரிகள் பொருட்களை வாங்க வந்த பொதுமக்கள் இருப்பார்கள் அவருக்கு சலாம் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் பஜாரிலே அதிகமாக மனிதர்களுக்கு சலாம் சொன்னால் அதிகமாக நன்மைகள் கிடைக்கும் என்பதாக இவன் அவர்கள் சொல்கின்றார்கள் கண்ணியமானவர்களே சஹாபி கடை வீதிக்கு சலாம் சொல்வதற்கு மாத்திரம் காலையிலும் மாலையிலும் சென்று வருவதா இருந்தால் அந்த சஹாபாக்கள் இந்த சலாம் சொல்லக்கூடிய இபாதத்தை எவ்வளவு பெரிதாக மதித்துள்ளார் என்பதை நாங்கள் வெங்கிக் கொள்ளலாம் எனவே கண்ணியமானவர்களே இன்று சர்வ சாதாரணமாக நன்றாக தெரியும் நான் போரடிக்கிறது தொலைபேசியிலே பேசப்போவது முஸ்லீம் என்று நன்றாக தெரியும் அப்துல்லா என்று தெரியும் அப்துல் ரஹ்மான் என்று தெரியும் பேசப்படுவது முகமது என்று தெரியும் அப்படி இருந்தும் கோலெடுத்ததும் முதலாவது பேசக்கூடிய வார்த்தை ஹலோ கண்ணியமானவர்களே நாம் முஸ்லிம்கள் எமக்கென்று நடைமுறை காட்டப்பட்டுள்ளது எனவே நாங்கள் எம்முடைய பேச்சுவார்த்தைகளை சலாத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் நவீன ஜாகிலியத்திலே சொல்வார்கள் ஒரு மகனுக்கு தன்னுடைய தாய்க்கு சலாம் சொல்வதற்கு வெட்கம் ஒரு பெற்றோருக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சலாம் சொல்வதற்கு வெட்கம் ஏன் அவர்களுக்கு அதனுடைய மகத்துவம் தெரியாது வேறு வேறு வார்த்தைகளை கொண்டு ஆரம்பிக்கின்றார் எனவே எம்முடைய குழந்தைகளுக்கு எம்முடைய சிறார்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய பழக்கத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் அதே போல் சலாம் சொல்லக்கூடிய விடயத்திலே இன்னொரு அறிவி அறிவீனமா நடந்துள்ளது என்று சொன்னால் ஒரு மனிதர் வரும் பொழுது அந்த மனிதரை பார்ப்பது தெரிந்த மனிதரா அவருக்கு சலாம் சொல்வது தெரியாத மனிதரா சலாம் சொல்வது கிடையாது இன்னொரு மனிதரும் போது எம்முடைய இயக்க இயக்கக்காரரா அவருக்கு மாத்திரம் செலாம் சொல்வது கட்சிக்காரரா அவருக்கு மாத்திரம் சலாம் சொல்வது கண்ணியமானவர்களே ஆள் பார்த்து சலாம் சொன்னால் சுயாமத்தினாலே எதிர்பார்வு என்பதாக நபி உள்ளாஹி சொல்லாஹும் அலேஹி வசலம் சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள் நீங்கள் தெரிஞ்சவர்கள் வமல்லம் தாரிப் தெரியாதவர்கள் அனைவருக்கும் சலாம் சொல்லுங்கள் சலாம் சொல்லும் சொந்தக்காரருக்கு மாத்திரம் இயக்கவாதிக்கு மாத்திரம் கட்சிக்காருக்கு மாத்திரம் என்று மனிதருக்கு மத்தியிலே பாகுபாடு காட்டி சலாம் சொல்ல வேண்டாம் என்பதாக உல்லாஹி சொல்லாஹும் அலேஹி வசலம் சொன்னார்கள் அடுத்ததாக எப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்பதாகவும் ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது அபுதாவு ரஹ்மத்துல்லா பதிவு செய்திருக்கின்றார்கள் இப்ராஹிம் ஹுசேன் ரஹ்மத் ரவியல்லா அறிவிக்கின்றார்கள் விசல்லாஹு அலைய சபைக்கு மூன்று மனிதர்கள் வந்தார்கள் ஒரு மனிதர் விளம்போது அசலாம் அலைக்கும் என்று சொன்னார் நபிவுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் பதில் சொல்லிவிட்டு பத்து என்பதாக சொன்னார்கள் இரண்டாவது மனிதர் வருகின்றார் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா நபியர்கள் பதில் சொல்லிவிட்டு இருபது என்று சொன்னார்கள் மூன்றாவது மனிதர் வருகின்றார் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தும் சொல்கின்றார் நபி சல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் முப்பது என்று வைத்து பதில் சொல்கின்றார்கள் சஹாபாக்கள் கேட்கின்றார்கள் முதலாம் மனிதருக்கு பத்து என்றீர்கள் இரண்டாம் மனிதர் இருபது என்றீர்கள் மூன்றாம் முப்பது என்று என்ன விளக்கம் விசல்லாம் சொன்னார்கள் அஸ்லாம் அலைக்கும் என்று சொன்னால் பத்து நன்மைகள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா இருபது நன்மைகள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா எபரகாத்து முப்பது நன்மை என்பதாக நபி விசல்லாஹு அலேஹி வசல்லம் சொன்னார்கள் நபிக்குள்ள சலாம் சொன்னால் நாங்கள் அழகிய முறையில் பதில் சொல்ல வேண்டும் வாழைக்கு முத்தலாம் வரஹமத்துல்லாஹி வபரக பதில் சொல்ல வேண்டும் இதைத்தான் பரிசுத்த குர்ஆன் பேசுகின்றது வைதா ஹய்யீதும் பி ஃபஹய்யூ மின்ஹா அவ் ருத்தூஹா உங்களுக்கு காணிக்கை சொல்லப்பட்டால் கலாம் சொல்லப்பட்டால் அவர் சொன்னதை போல் அல்லது அதனை சிறந்ததாக நீங்கள் பயிர் சொல்லுங்கள் என்பதாக பரிசுத்த குர்ஆனை அல்லாஹ் சொல்கின்றான் எனவே கண்ணியமானவர்களே நடந்து செல்லக்கூடியவர் உட்கார்ந்திருப்பவருக்கும் குறைவானவர்கள் அதிகமான அதிகமானவர்களுக்கும் வாகனத்திலே செல்லக்கூடியவர்கள் நடந்து செல்வம் சலாம் சொல்ல வேண்டும் என்ற விடயங்களும் ஹதீஸ்களே ஞாபகம் ஊட்டப்பட்டுள்ளது அடிக்கடி சலாம் சொல்வது முஸ்தஹப் என்பதாக இமாம்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள் ஒரு மனிதருக்கு சலாம் சொல்கின்றோம் சலாம் சொல்லிவிட்டு கல்லோ அல்லது மரமோ அல்லது சோரோ வருகின்றது பின்பு அந்த மனை சந்திருக்கின்றோம் பின்பும் சலாம் சொல்ல வேண்டும் என்பதாக அதீஸ்களே கூறப்பட்டுள்ளது எனவே கண்ணியமானவர்களே சலாம் சொல்லக்கூடிய இந்த இபாஜ கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு தலைப்பின் கீழால் எழுதப்பட்டுள்ளது நாம் பி ரஹமத்துல்லாய் அலி அவர்கள் சலாம் சொல்லக்கூடிய விடயத்தில் ஏற்படக்கூடிய மசலாக்கள் மார்க்க சட்டங்கள் முப்பத்தி நாலு மசலாக்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே ஒரு மனிதருக்கு நாங்கள் சலாம் சொல்கின்றோம் முதலாவது முறை இரண்டாம் முறை மூன்றாம் முறை சலாம் சொல்கின்றோம் பதில் விடவில்லையா திரும்பிவிட வேண்டும் என்பதாக ஹதீஸ்கள் கூறப்பட்டுள்ளது இந்த ஹதீஸை வைத்து தற்காலத்துக்கு பொருத்தமான ஒரு மார்க்க சட்டத்தை சொல்லி இன்று ஹொத்துபா பிரசங்கத்தை நிறைவு செய்கின்றேன் கண்ணியமானவர்களை அதிகமான தொலைபேசி பாயக்கூடிய பழக்கம் அமைச்சிருக்கின்றது ஒரு மனிதனுக்கு நாங்கள் தொலைபேசியில் அழைப்பு ஏற்படுத்துகின்றோம் பதில் கிடைக்கவில்லை இரண்டாம் அழைப்பு ஏற்படுத்துகின்றோம் பதில் கிடைக்கவில்லை மூன்றாம் அழைப்பை ஏற்படுத்துகின்றோம் பதில் கிடைக்கவில்லை அத்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் அந்த மனிதனுடைய போன் ஓஃபும் வர ஓஃப் ஆகும் வரைக்கும் கோல் எடுத்துக்கொண்டு இருப்பதல்ல ஒழுக்கம் முறை என்னன்னு சொன்னா மூன்று முறைகள் கோல் எடுத்து பார்க்கிறது ஆன்சர் இல்லைண்டா சற்று தாமதித்து நாங்கள் கொடுக்க வேண்டும் ஒழுக்கத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் எனவே கண்ணியமான நண்பர்களே சகோதரர்களே இன்றைய குத்துபா பிரசங்கத்திலே ஒரு முஸ்லிம் எப்பொழுதும் சமாதானத்தை சமத்துவத்தை ஐக்கியத்தை விரும்பக்கூடிய மனிதனாக இருப்பான் இஸ்லாம் எப்பொழுதும் சமாதானத்தையும் சமத்துவத்தையும் ஐக்கியத்தையும் இன நல்லுறவையும் போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம் ஞாபகம் ஊட்டப்பட்டு மனிதருக்கு மத்தியிலே எந்தெந்த விபாதத்துக்களை செய்தால் ஒற்றுமை உருவாகும் என்ற தலைப்பின் கீழால் தொழுகையை பற்றி ஜக்காத்தை பற்றி ஹஜ்ஜை பற்றி நினைவூட்டப்பட்டது அதற்கு பின்னால் சலாம் சொல்லக்கூடிய மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எட்டு விதமான நன்மைகள் அதற்கு பின்னால் சலாம் சொல்லக்கூடிய மனிதன் சொல்லாத மனிதன் கண்டு நின்ற விடயங்கள் ஹதீஸில் கூறப்பட்டதற்கு பின்னால் எப்படி சலாம் சொல்ல வேண்டும் எப்படி சலாம் சொன்னால் எத்தனை நன்மை கிடைக்கும் என்ற விடயங்கள் ஞாபகம் ஊட்டப்பட்டது எனவே வல்லவன் அல்லாஹ் சலாம் சொல்லி சாந்தி பெற்ற கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக யாழ்ல எம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக எம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்ல எம்முடைய கண்ணியமான ஆசான்கள் உஸ்தாத்மார்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக யாழ்லா எம்முடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் உலகத்துடைய வாழ்க்கையை முடித்து கபருடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து நிற்கின்றார்களோ அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்து சோனப்பதியிலே அமர வைப்பாயாக யாழ்லா எம்முடைய பெற்றோர்கள் யாரெல்லாம் நோயினால் வாடி வழங்கி கஷ்டப்படுகின்றார்களோ அத்தனை பேர் நோய்களை நீயே லேசாக்கி வைப்பாயாக அவருடைய நோய்களை குணப்ப குணமாக்கி சந்தோஷமாக நிம்மதியாக கண்ணியமாக கௌரவம் உலகத்திலே வாழ வைப்பாயாக யாழ்லா எம்முடைய ஆசான்கள் உஸ்தாத்மார்கள் யாரெல்லாம் என்னென்ன தேவையிலே உலகத்திலே வாழ்கின்றார்களோ அத்தனை பேருடைய தேவையை நீரை நிறைவேற்றி வைப்பாயாக யாரெல்லாம் நோயிற்றிருக்கின்றார்களோ நோய்களை நீயே குணப்படுத்துவாயாக எம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக நன்மையின் பக்கம் ஆசையையும் பாவத்தின் பக்கம் வெறுப்பையும் தருவாயாக எமக்கு மத்தியில் யாரெல்லாம் கடன் சொல்லினால் கவலைப்பட்டு சஞ்சலப்பட்டிருக்கின்றார்களோ அத்துணை பிற கடன்கள் நீ நிறைவேற்றி வைப்பாயாக யாரெல்லாம் மனதில் எந்தெந்த கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் கவலை இருக்கின்றதோ அனைத்தையும் நீயே நீக்கி வைப்பாயாக எம்ம நோய்களை நீயே سوحبرتواياه إمي دعاكلي يتركلواياه والحمد لله رب العالمين الحمد لله الحمد لله الذي خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على النبي الأمي الذي أنزل الله عليه القرآن فكان مصدر العلم والنور والهداية والخير ما دام الزمان اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه ومن أحيا سننه إلى يوم التمام أما بعد فأوصيكم عباد